العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا ضربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة إن خفتم من يفتنكم الذين كفروا صدق الله العلي العظيم கண்ணியமான சகோதரர்களே பிரயாணம் பிரயாணத்துடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை ரெண்டு வாரங்களுக்கு முன்னால பார்த்தோம் அல்லா சுபானி தாலா அறிவு சொல்ல சல்லாஹூ உண்மத்தாகிய எங்களை ஒரு இடத்தில் மட்டும் தேங்கி தரித்திருக்கக்கூடிய ஒரு உம்மத்தாக ஆக்காமல் சஃபர் செய்யக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு உம்மத்தாகத்தான் அதில் ரசூலுல்லாஹி சல்லம்மாவுடைய வாழ்க்கையையும் அவருடைய உம்மாவுடைய வாழ்க்கையும் அல்லா ஆக்கி வைத்திருக்கிறார் நபிசல்லாஹு சொல்லம் அவர்கள் கூட தன்னுடைய நபித்துவத்துக்கு முன்னால தன்னுடைய இருபது வருட காலம் சுமாராக பிரயாணத்தில் கழித்திருக்கிறார் மக்காவிலிருந்து டெமஸ்டஸ் போனாங்க சிரியாவுக்கு போனாங்க ஜோர்தான் போயிருக்கிறாங்க இப்படியான பிரயாணங்கள் விசம்பாக செல்லம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸுக்காக வேண்டி போனதை நாங்கள் சிறப்பு பார்த்துருக்கோம் நுபுவத்துக்கு பிறகு நபிப்பட்டம் கிடைத்ததுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில சுமார் இருபத்தி மூணு வருட கால வாழ்க்கையில ஏராளமான பிரயாணங்களை ஹசரத் ரசூலுல்லாஹே சொல்லுல்லா செல்லம் தீனுக்காக வேண்டி ஜிஹாதுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் நவீனுடைய ஒவ்வொரு சபரும் ஒரு ஆச்சரியமான சபராகத்தான் இருந்திருக்கிறது ஏண்டா குடும்பம் தன்னோட இருக்கும் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டுதான் போயிருக்கிறாங்க தனிமையில நபிசல்லாஹு அலேசன்னம் சபர் செய்யல ஜிஹாதுக்கு போனாலும் குடும்பம் இருந்துச்சு ஹஜ்ஜிக்கு போன சுதந்திரத்திலேயும் குடும்பம் இருந்துச்சு உதேவியாவுக்கு போன உபராசிற்காண்டி போன கட்டத்திலையும் தன்னை குடும்பத்தை தன்னுடைய தான் பிரயாணத்துல குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போவதன் காரணமாக நடக்கக்கூடிய லாபங்களை பற்றியும் உலமாக்கள் மிக அழகாக பேசியிருக்கிறாங்க பண்டைக்கு சென்ற இரண்டு வாரங்களுக்கு முன்னால பிரயாணத்துக்கு பாதிக்கப்படக்கூடிய வாகனங்கள் அதாவது வாகனங்களை பற்றி ஒரால் அல்லா சுகானபு தாரா கடலையும் கடலை பற்றியும் சொல்லிருக்கிறாங்க கடல்ல போகக்கூடிய பிரயாணங்கள் பில்புல்கள் மஷ்ரூர் அல்லா சுபான முத்தலா கடல்ல போகக்கூடிய வாகனத்தை பற்றி சொல்லிருக்கிறான் இதே போல தரையில போகக்கூடிய கழுதைகளை பத்தி குதிரையை பத்தி ஒத்தகத்தை பத்தி அல்லா சுபான முத்தலா பேசியிருக்கிறான் அல்லா இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த முன்னே சொல்லிருக்கிறான் விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளையும் நீங்க பாருங்கோ அதுவும் இந்த கொண்ட்ரோல்ல தான் இருக்குது எப்படிப்பட்ட ஒரு காலம் இரும்பு பறக்காத காலத்துல பறவைகள் பறக்கக்கூடிய காலத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவலம் இரவு இலத்தைரி மௌகஹும் சாஃபாத்தின் விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளை நீங்க பார்க்க வேண்டாமா அதை தாங்கி பிடிப்பவன் அவ்வா கீழே வராம தாங்கி பிடிக்கிறது அவ்வா இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் ஏ த்ரீ எயிட்டி புதிய பிளைட் தொள்ளாயிரம் பேரை தூக்கி கொண்டு பறக்குது தொள்ளாயிரம் பேர் இல்ல தொள்ளாயிரம் பேருக்கு சொந்தமான சாமான்களை தூக்கி கொண்டு பறக்குது விண்ணில பறக்குது அல்லாஹ் குரான் சொல்லித்தான் நீங்க வாகனிப்பதற்காக வேண்டி நீங்க பிரயாணம் செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு தெரியாதவர்களையும் நாங்க படைப்போம் எப்ப சொன்னான் இது மக்கள் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய காலத்தில் சொல்லுகிறான் நீங்க வாகனிப்பதற்காக வேண்டி டிராவல் பண்ணுவதற்காக வேண்டி பிரயாணம் செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு தெரியாதவைகளையும் நாங்கள் படைப்போம் என்று அல்லா சொல்லிவிட்டு அல்லா சுகானா இதெல்லாம் செய்து காட்டிருக்கிறார் எனவே நாங்கள் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டோம் இப்ப பிரயாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் டிராவலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பகுதியை நவீனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நபிசல்லாஹு அறிவு செல்லம் ஹஜ்ஜில கூட அப்படி துவா கேட்டில்ல பிரயாணத்தில் கேட்டு துவாக்களை போன ஹஜ்ஜுடைய கடமையில கூட அப்படிப்பட்ட துவாக்கள் கேட்டில்ல பிரயாணத்தில் கேட்ட துவாக்களை பிரயாணம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் பிரயாணத்தை நீயத்து வைத்ததிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்து சேரும் வரைக்கும் இரவிலும் பகலிலும் கடலிலும் தரையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நரிசல்லாம் ஏதாவது ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறார் பிரயாணத்தில் வந்து துவாக்களை மட்டும் பாடமாக்க ஏதும் என்றிருந்தால் அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஒவ்வொன்றுக்கும் துவா ஒரு மலையை கண்ட ஓத வேண்டிய துவா பள்ளத்தில் போகக்குள்ள ஒரு துவா வாகனத்தை பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு துவா பிரயாணம் வந்து செஞ்சா நல்லவண்டு இன்டென்ஷன் குறைக்குது அப்போ ஒரு துவா ராவேல பேச்சு இடத்துல தங்க வேண்டி வந்தா ஒரு துவா நரிசல்லா செல்லம் பிரயாணத்துக்கு சொல்லி தந்து துவாக்கள் அப்போ துவாக்கள் எங்கேயுமே நான் காணப்பேன் தேடி பார்த்தா ஒவ்வொரு கட்டத்துக்கும் துவா இருக்கு நான் பிரயாணி அல்ல ஒருத்தர் பிரயாணத்துக்காக வேண்டி சொல்ல வந்திருக்கிறாரு நான் ஒரு பிரயாணம் போறேன் எனக்கு துவா செய்ய சொல்லி அவருக்கும் ஒரு துவா இருக்குன்னு என்ன துவா ஓதி அவர் அனுப்பி வைக்கணும் இப்படியாக சொல்ல போனா பிரயாணத்துக்கு ஏராளமான துவாக்களை அதற்கு ரசூல்லாஹி சொல்ல சொல்றாங்க கொண்டு சொல்லிருக்கிறாங்க துவாவுக்கு பிரயாணத்தை நாடுறீங்க இப்படியான ஒரு டிராவல் பயிற்சிட்டு வந்தா நல்லம் கல்யாணத்துக்கு ஒரு கார் கிடைச்சிக்குது கையில கல்யாணத்துக்கு போறதா இல்லையான்னு டவுட்டா இருக்குது போயிட்டு வந்தா நல்லம் என்ற ஒரு இன்டென்ஷன் பிறந்திருக்குது இப்போ துவா இருக்குது அல்லாஹம் அபிக்க அசூரு ஒலிக்க அஜூரு ஒலிக்க அசீரோ அல்லாஹலம் காட்டி தந்த துவா இது பிரயாணத்துக்கு நீயத்து வச்சா நீங்க என்ன செய்யுங்க இந்த துவாவை நீங்க ஓதிக்கோங்கோ இதுவும் நபியுடைய காட்டின முறை பிரயாணத்தை நாடல பிரயாணத்துக்கு இப்பதான் நீயத்து வச்சிருக்கிறீங்க அதுக்கு பிறகு வந்தா ஒரு ஆள் வாராரு நான் பிரயாணம் போக போறேன் எனக்கு அனுமதி தாங்குவோம் இன்னைக்கு எங்கள்கிட்ட பழக்கம் இருக்குது ஹஜ்ஜிக்கு போற பழக்கம் உம்ராவுக்கு போகும்போது மக்கள் முசாஃபா செய்வாங்க இது ஹஜ்ஜி உம்ராவுக்கு மட்டுமல்ல நாங்க சும்மரு பயணம் போறோம் சும்மரு பயணம் இந்த பயணம் போகக்குள்ள நபிசல்லா ஒரு சாமி வந்த ஒரு மனிதர் வந்தாரு யார சூழல்லா இன்னி உரீது அன் உசாபித பாவுசேனி யார சூழல்லா நான் பிரயாணம் போக போறேன் என்னை கொஞ்சம் நசிஹத்து செய்யுங்கோ வசியத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க எனக்கு என்ன சொல்லி சொல்லித்தாங்கன்னு சொல்லி அலைக்கு வித்த குவல்லா ரசூலான சல்லாஹு அலைவ செல்லம் உன்னுடைய பிரயாணத்தில் அல்லாஹுடைய தக்குவாவை உன்னுடைய கட்சி சாதனமாக ஆக்கிக் கொள்வாயாக எப்ப பிரயாணத்தில் தக்குவா இல்லையோ அப்ப கண் பாவம் செய்யும் இப்ப காது பாவத்தை கேட்கும் சும்மா இருக்கிறோம் கன்செப்ட் அப்படியே மாறும் டெய்லி ரூட்டிங் அப்படியே மாறிடும் வீட்டில இருந்தா ரூட்டிங் இருக்குது எல்லாம் ஒரு எனக்கு நேரம் ஒப்பிப்பாங்க ஆனா சமர்ல போனா எனக்கு அந்த குறிப்பிட்ட மீட்டிங் சொன்னது போவோம் ஒரு கன்ஃபரன்ஸுக்கு போவோம் ஒரு வியாபாரியை சந்திக்க போவோம் ஒரு சாமான நிக்க போவோம் பகல்ல வித்தாச்சி முடிஞ்சாச்சு பாவக்கு என்ன இப்ப அதிகமான மக்கள் பாவம் சேர்ந்து பயணத்தில் தான் மது அருந்தாவங்க ராவையில் மது அருந்துவாங்க ஏன் போரிங் புகைக்காதவங்க புகைப்பாங்க போரிங் சரிதான் இப்ப யாரத்தில் போனா உதாரணமா சுமசம் இந்தோனேஷியா போறீங்க ஒரு கல் வியாபாரியை பாக்குறதுக்கு அவருடைய அப்பாயின்மெண்ட் ரெண்டு அவர் தான் பார்ப்பான் யாரோட அப்பாயின்மெண்ட் ஒரு மூணு அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு அவர் அவர் ஆபீஸ் நீக்கணும் சந்தை சந்தை விற்கணும் சாமான கொடுக்கணும் இருபத்தி நாலு நேரத்தில் மூணு அவர் குறைவுல மிச்சம் இருபத்தோரு மிச்சம் என்ன செய்யலாம் இப்ப இதெல்லாம் தான் பாருங்க எப்பயுமே உலகத்தில் பார்க்கணும் இந்த கிளப்ஸ் எல்லாம் இருக்குது நைட் கிளப்ஸ் இதெல்லாம் யார் இருக்கிறாங்க டூரிஸ்ட் பிசினஸ் வந்தாக்க பகல்ல பிசினஸ் ராவேலனத்தை இது ஏன் தக்குவால கடைபிடித்துக் கொள் தன் எங்க இருந்தாலும் அல்லா என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் சுஹான் அல்லா அந்த மனிதர் இதை சொல்லிட்டு போனாரு அவர் சொன்னார் யார் சூழல்லா எனக்கு இன்னும் கொஞ்சம் செல்லுங்களேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் துவா கேளுங்களேன் அல்லா உன்னுடைய பிரயாணத்தில் கட்டிச்சாதனமாக அவருடைய பிரயாணத்தினுடைய மூல பொருளாக தக்குவாவை அல்லா நசீவாக்குவானாக ரெண்டாவது சொன்னார் யார சூர்வா இன்னும் கொஞ்சம் கேளுங்களேன் அல்லாவையோட பாவத்தை மூணாவது சொன்னாங்க யார கொஞ்சம் துவா சொல்லி அப்ப சொன்னாங்க சொல்லம் நீ எங்கிருந்தாலும் உனக்கு நீ எங்கிருந்தாலும் உனக்கு ஹைரையும் நலவையும் கொண்டு சேர்ப்பானாக நபியினுடைய துவாக்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான துவாக்கள் ஒரு பிரயாணிக்கு கேட்கிற துவா இருக்கு இதே போல வாகனத்தில் ஏறிட்டோம் அப்புறம் துவா இருக்குது வாகனத்தில் ஏறி பாதிக்க போற துவா இருக்குது என்ன துவா வலது கால வச்சு ஏறுங்கோ வலது கால வச்சு ஏறுங்கோ சும்மை வாணம் இல்ல அல்லா தந்தான் சுபகானம்தான் எனக்கு ஒரு வாகனம் இருக்குது எனக்கு அல்லா தந்திருக்கிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரு வாகனம் வாங்கலாமா என்று கனவு கூட காணிக்கிறார்கள் பஸ்ல போறாங்க சில கிடைக்கிறாங்க பஸ்ல போற நடந்து போறாங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது சில மக்கள் இருக்கிறாங்க பஸ்ல போற காசு நடந்து போறாங்க நாங்க மில்லியனை பத்தி யோசிக்கிறோம் சில மக்களுக்கு சில ரூபாக்களை பெருசா அழைத்தது சில ரூபாக்கள் ரெண்டாயிரம் ரூபாய் பாருங்க ஆயிரம் ரூபாய் சுபகானல்லா வாகனத்துல போறோம் அல்ல அழகான வாகனத்தை தந்திருக்கிறான் அதுல ஏசியும் வேலை செய்து அதுல எல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குதோ அத்தனை இருக்குது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி உட்கார்ந்து கொண்டே பிஸ்மில்லா سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون இந்த துஆவுடைய அர்த்தத்தை கொஞ்சம் பாருங்க இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த வாகனத்தை இந்த இரும்பு கொடைய இது வெறுமனை இரும்பு வேறொன்று அவனுக்கு இல்ல இன்ஜின் விரும்போ பாஸ்டின் விரும்போ ஸ்டீரன் விரும்போ ஏசியில இருந்து விரும்போ எல்லாம் விரும்பும் سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون நிச்சயமாக நாங்கள் ஒரு நாள் அல்லாவின் பக்கம் திரும்பி போகக்கூடியவர்கள் அல்லாவுக்கு சுக்குர் செய்யும் பஸ்ல ஏறி போறோம் மாஷா அல்லா இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா எக்கானமி கிளாஸ்ல போறோம் பார்க்கலாம் பிசினஸ் கிளாஸ்ல போக பாக்கியம் இல்லையான்னு இருக்கான் பிசினஸ் கிளாஸ்ல போறோம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயாலும் பார்க்கலாம் அதே ஒரு தான் இதுவரைக்கும் உலகத்தில் பெரும்பான்மையான பகுதி பிளைட்டே கண்டில்ல பிளைட்டுக்கு இல்ல மனிதனுடைய மனிதனுடைய திங்கிங் இருக்குதே இது எப்பயுமே ஒரு கெட்ட பழக்கம் இது இது மனிதன் வரக்கூடாத பழக்கம் எப்பயுமே மனிதன் மேலதான் பார்ப்பான் எங்க பார்ப்பான் மேலதான் பார்ப்பான் கீழே பார்க்கவே மாட்டான் அல்லா தந்த ஞானத்துடைய பொறுமதி விளம்பரம் கீழே பார்க்கும் மேல பார்க்க மாட்டோம் எங்க பார்ப்போம் கீழே அல்லாஹ் தந்த பொறவதை விளங்கோல் மட்டும் மேல பார்த்த வாரம் கீழே பாடும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாப்பா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இந்த பிளைட் டேக் ஆஃப் பண்றது பார்க்கிறது எங்களுக்கு அதுக்கு கூட சான்ஸ் இல்லையா அதை பார்க்கிறது எங்களுக்கு மனிதனுடைய மென்டலிஸ்ட்ல இந்த தன்மை வந்தா ஒரு சிவத்து வரும் சுக்குரு செய்த சிவத்து வரமாட்டா முறைப்பாடு சேர சிபத்து வரும் எங்க பார்த்தா மேல பார்த்தா டான்ஸ் பண்ற சிபத்து வரமாட்டா கொலை சொல்ற சிபத்து வரும் மேல பார்க்க வர கீழே பார்க்க ரெண்டு கண் உள்ளவர் பாருங்க ஒரு கண் உள்ளவர் ஒரு கண் உள்ளவர் பாருங்க ரெண்டு கண் இல்லாத இன்னைக்கு எப்படிப்பட்ட யுகம் தெரியுமா இந்த ஏப்ரல்ல ரெண்டு ஃபேமிலி போகுது மலேசியாவுக்கு இங்க போறாங்க மலேசியாவுக்கு நீங்க மலேசியா போறீங்களோ ரெண்டு பேரும் பேசி கொடுக்குறாங்க நான் பக்கத்தில் இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போகுது மலேசியாவுக்கு பக்தர் செல்றாரு நீங்க போற பட்ஜெட் ஏர்லைன்ஸ்ல தான் நாங்க போற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல என்னப்ப வித்தியாசம் இல்ல உங்களோட பிளைட்ல சாப்பாடு சப்ளை பண்றதுல எங்களோட பிளைட்ல சாப்பாடு சப்ளை பண்றாங்க என்ன சார் சாப்பாடு சேவ் பண்றாங்க உங்களோட நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கணும் இதை வச்சு சின்ன பிள்ளை இது இது மொண்டசரி கிளாஸுக்கு போற அது எல்கேஜி படிக்கிற பிள்ளைகள் இல்ல இது நியாயமான வயசு வந்த ரெண்டு பேர் பேசி பேசிக்கொள்ற பேச்சு நீங்க அதுலயே போறீங்க சுபகாரம் ரெண்டு புள்ள கண்டுபிடிக்குது ஒரு புள்ள சொல்றது ஏழு வாப்பாட்டையும் காலிக்குது ஒன்று வாப்பாட்டையும் காலிக்குது மத்தவன் சொல்றா இல்ல இல்ல ஓண்ட வாப்பட கார் டாக்ஸி ஏழு வாப்பட கார் பிரைவேட் கார் இதுதான் மனிதன் மனிதன் மென்ஷன் மனிதன் எப்பயுமே வரணும் الحمد لله وقنعنا بما رزقتنا وقنعنا بما رزقتنا وقنعنا بما رزقتنا يا الله நீ எங்களுக்கு தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை நசீபாக்குவாயா நீ தந்ததை மிச்சம் நான் எத்தனையோ பேரோட மிச்சம் நல்லம் நான் இருக்கிற சுச்சுவேஷன் மிச்சம் கம்ஃபர்டபுள் மாஷா அல்லா என்னை இப்படியே வச்சிடியா அல்லா அல்லாட்ட கேளுவோம் அல்லா சொல்றான் யாரிடத்தில் சுக்குர் இருக்குமோ அவனுக்கு நான் அதிகப்படுத்துவேன் கொடுத்து கொண்டே இருப்பேன் கொடுத்து கொண்டே இருப்பேன் கல்வி தொடர்ந்து வாய் நிறைய சொல்லுங்கோ இது வெறுமனை சும்ப செலவானம் கல்வார நினைச்சு சொல்லுங்கோ யா அல்லா எனக்கு எவரோ ஞானத்துகளை தந்திருக்கிறாய் நான் உனக்கு எப்படி சுக்குறு செய்வேன் அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளுக்கு சுக்குரு செய்த மனப்பான்மை எப்பதுமா வரும் அவருடைய உண்மையான பீலிங் என்ன தெரியுமா உள்ளத்துல வெக்கம் பிறக்கும் உள்ளத்துல என்ன பிறக்கும் வெக்கம் என்ன வெக்கம் இவ்வளவு எல்லாம் அல்லா தங்கத்துக்கு பிறகும் நான் எப்படி எப்பா அல்லாவுக்கு நன்றி இல்லாதவனாக வாழ முடியும் எனக்கு அல்லா இப்படி எல்லாம் தந்திருக்கிறானே ஒரு கிதாபு லைக்குது சில கட்டங்கள்ல தனிமையில் இருக்கும் பொழுது கல்வு பாவத்தின் பக்கமாக தூண்டும் பாவம் செய்யும் மனிதன் மனிதன் தனிமையில இருக்கிறது பொருளாகும் தனிமையும் ஓய்வும் டைம் ரெண்டாவது தனிமையில் இருக்கிறார் பெண்கள் பாவம் செய்ய அடிப்படை காரணம் காரணம் பெண்கள் பாவம் செய்ய அடிப்படை காரணம் இருக்காங்க தனிமை பிள்ளையெல்லாம் போயிட்டு ஸ்கூலுக்கு ஹஸ்பண்டே கிடைக்காது வேலை போயிட்டாரு அவங்க சேவங்கள் கிச்சன் இருக்கிறா வாஷ்ரூம் இருக்கிறா அவரை சேவங்கள் செய்யலாம் இப்ப என்ன வேலை இவன் ஆக்கியப்பாய் இல்லை இப்ப இவர நேரம் ஆஃப் த டைம் சும்மா இருக்குது மாஷா அல்லா வீட்டுல ரெண்டே ரெண்டு சாமான் போகும் அல்லது மூணு ஒன்றைக்கு டிவி நல்ல மாஷா அல்லா என்ன செய்து அது பங்கன் அது டிவி ஸ்டேஷன்காரங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த டைம்ல இதை நிக்கணும் எந்த டைம்ல எட்டு மணிலிருந்து ரெண்டு மணி ஆவாட்டியும் எது போடணும் ரெண்டு மணி எட்டு மணிலிருந்து ரெண்டு மணி ஆவாட்டியும் போடுற அத்தனை சாபானும் ஓட்டுக்கு தேவையான சாபான அடிக்கிறதுக்கு அதுதான் மார்க்கெட்டிங் டைம் கரண்டி விற்கிறது கொச்சிக்காய் விற்கிறது உடுப்பு விற்கிறது சேப்பு சீப்பு விற்கிறது இதெல்லாம் விற்கிற டைம் அந்த டைம் இது நான் சொல்லல இதனுடைய டாக்குமெண்ட் சொல்றது ஏன் இதை பார்க்கிற யாரு லேடிஸ் அதுவும் எப்ப போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட் அட்ஜெக்ட் வந்து ஆக கூட காசி போறது ஸ்டேஷனுக்கு தெரியும் அந்த ஓபேஷனுக்கு தெரியும் எந்த படத்தை பெண்கள் கூடுதலாக பார்ப்பாங்க இந்த பணத்துக்கு இடையில போடுற அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சரியான என் காரண ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல எங்கள பெண்கள் ஆக்கியபைன் இல்ல அவங்க எம்டி ஃப்ரீ டைம் அவங்க பாவம் செய்வாங்க அவங்க தவறு செய்வாங்க பாவம் செய்வாங்க மனிதனுக்கு ஓய் இருக்கிற இது பொல்லாதது அல்லாட்ட கேட்கணும் யாழ்லா எங்களை எப்பயுமே பரா காக்குது எங்களோட விஷயத்திலே எங்களுக்கு தாகராவுடைய விஷயத்திலே எங்களை எப்பயுமே கவனம் செலுத்த வைக்குது எப்ப மனிதன் தனிமையில இருக்கும் பொழுது பாவம் செய்யக்கூடிய பாவத்தின் பக்கமாக உள்ளத்தில் ஒரு வகையான தூண்டுதல் வருமோ இப்ப சொல்றாங்க அல்லாஹுடைய ஞாபகத்துகளை கொஞ்சம் நினைச்சு பாரு உனக்கு அல்லா எப்படிப்பட்ட ஞாபகத்தெல்லாம் வந்திருக்கிறான் உனக்கு அல்லா எப்படிப்பட்ட அறக்கோடு எல்லாம் வந்திருக்கிறான் எத்தனை பேருக்கு பேசல அமைக்குது அல்லா என்ன பேச வச்சிருக்கிறான் எத்தனை பேருடைய காது கேட்குது இல்ல அல்லா உன காதை கேட்க வச்சிருக்கிறான் அல்லா எனக்கு என்னென்ன தந்திருக்கிறான் என் தந்தை எவ்வளவு அல்லா என்ன வச்சுக்கிறான் என் நானாவோட என்ன அல்லா எடுத்து வச்சுக்கிறான் என் வாப்ப சாப்பிடாத சாப்பாடு நான் சாப்பிடுறேன் என் வாப்ப அனுபவிக்காதல்ல நான் அனுபவிக்கிறேனே என் வாப்பாக்கு கொடுக்காத தந்தா எனக்கு தந்திருக்கிறாரே ஏன் என்ன நாமத் அல்லாஹுடைய நாமத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க இதுக்கு சொல்றது முராசபா முஹாசபா தனிமை உட்கார்ந்து யோசிங்க கம்ப்ளைண்ட் பண்ணவான ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணவான எல்லா இடத்துக்கும் போல என்ன சஜஷன் மற்ற என்ன கம்ப்ளைண்ட் எழுதி போடு போ சமூகத்தை பழக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண சமூகத்தை பழக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண அல்லா சொல்ற வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணாதே شکریہ ادا سے شکریہ الحمد للہ الحمد للہ الحمد للہ پڑھ کارن الحمد للہ ان கசாமி ஆதா கோடீஸ்வரன் ஒரு உடுப்பை வாங்கி அவர் கொடுக்கிறாரே அவரும் போவதுவா எல்லா புகழும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிர்வாணமாக இருக்கத்தக்கன எனக்கு உடுப்பு தந்தாலே அவனுக்கு எல்லா புகழும் இதே போல ஒரு ஏற ஒரு கிழிஞ்ச உடுப்ப அவர் கழுகி கசக்கி கழுவி அயன் பண்ணி அவரும் உடுக்கிறாரே அவரும் போடுறது துவா அல்ஹம்து கசாமி أبيه உள்ளத்துல பாவத்துக்குரிய எண்ணம் வரக்குள்ள கொஞ்சம் யோசிங்க அல்லா எனக்கு தந்த ஞானத்துகள் என்ன சொல்றாரு இந்த டோஸுக்கும் இந்த மெடிசினுக்கும் உங்களோட உள்ளத்துல பாவத்தின் மீது உள்ள மோகம் புகழ்லையா காய்ச்சல் குறையலையா பாவம் செய்ய ஆசையா இருக்குதா அப்ப சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு உலகத்துல உன்ன போல வாழ்ந்த மக்கள் பாவத்தை விட்டு எப்படி தனிந்து கொண்டாங்க யூசுப் அலை சலாத்து சலாம் ஒரு பாவத்துக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு பாவத்தை விட்டு விரட்டு ஓடினாங்க அந்த அந்த குகைக்குள்ள போன மூணு பேர் அல்லா சொல்றாங்க யாவ்லா நான் இப்படி ஒன்று நடந்துச்சு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அந்த பெண்ணுடைய தொலையில் உட்கார்ந்து கொண்டேன் என்ன பார்த்து சொன்னா இத்தகையில்லா அல்லா பயந்து கொண்டு சொல்லி நான் ஓடி போய்த்தியா அல்லா இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க இன்னமொரு வாலிபர் ஹயாத்து சஹாபால வந்திருக்குது தஸ்ரே கூட்டணி எழுதப்பட்டிருக்குது ஒரு வாலிபர் உமர் ஹத்தாவுடைய ஆட்சி காலத்தில் அழகான ஒரு தோட்டமுடைய ஒரு வாலிபன் பள்ளிக்கு போய் வந்து காலையிலே மாலையிலே பள்ளிக்கு போறாரு வாராரு பள்ளிக்கு போறாரு வாராரு பள்ளிக்கு போறாரு வாராரு ஒரு பெண் என்ன செய்யற நிறைய இதை ஒர்க் பண்றார் ஒரு பெண் இதை ஒர்க் பண்றார் அவன் நிப்பந்திக்கிறார் ஒரு நாள் ஆசைப்படுறான் இந்த புள்ளை இந்த வாலிபனுக்கு பக்கத்தில் நெருங்கினா நல்லவே என்றுதான் ஹதீஸ் வந்திருக்குது தஸ்வீர்ல வந்திருக்குது இஷாவுடைய ஒரு நாள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த புள்ள போறாரு இந்த பெண் ஏதோ உதவிக்காக வேண்டி கூப்பிட்டா எனக்கு ஒரு உதவி செய்யுமா ஒரு தேவையை கூப்பிட்டார் ரூட்டுக்குள்ள போராடே கதவை முடித்தாள் பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்தாள் பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்தாள் ஒரு அசரீதி கேட்குது வானலோகத்திலிருந்து மேலிருந்து என்ன சத்தம் இதுவரைக்கும் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கலையா அல்லாஹுவை கொண்டோ அல்லாஹ் பயந்து கொண்டோ என்ற ஒரு குரானுடைய ஆயத்து அந்த ஆயத்தை நான் மறந்துட்டேன் சுரத்து தோபாவுடைய ஆயத்து இந்த ஆயத்துடைய சத்தம் கேட்கிறேன் இந்த ஆயத்தை கேட்டதுதான் தாமதம் அந்த வாலிபன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான் மயக்க விட்டு கீழே விழுந்துட்டான் இந்த பொம்பளை பயந்துட்டான் அப்படியே தூக்கி கொண்டு வந்து கடலுக்கு வெளியே போட்டுட்டு கலவை ஓடிட்டு செய்தி அனுப்பிட்டா உங்களோட மகன் என் வீட்டுக்கு முன்னால மயங்கி கீழே விழுந்திருக்காங்க சொல்லி வாப்ப ஓடி வந்து பார்த்தா மகன் மயக்கமுட்டு இருக்கிறாரு வாப்ப மகனை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போயிட்டு முகத்து செய்ய வேண்டிய மருந்தெல்லாம் செஞ்சா செஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு தெளிவு வந்துட்டது அவன் வெளியே முடிச்சுட்டான் முடிச்சதுக்கு பிறகு கேட்டான் என்ன நடந்துச்சுதே மகன் சம்பவம் எல்லாம் சொல்றாரே இப்படி இப்படி இப்படி இப்படி நடந்துச்சு இந்த குரானுடைய ஆயத்தின் காதல விழுந்ததுதான் கடைசி கட்டம் அதோடு எனக்கு மயக் எனக்கு என்ன நடந்தது தெரியாது என்று மருவ சொல்லிவிட்டு மருவ மயக்க விட்டு மருவ விழுந்தான் அந்த மயக்கத்தில் அப்படியே ரூபு வைத்தது அந்த மயக்கத்தில் ரூபு வைக்குது ராவோடைய ராவா ஜனாதா அகட்டம் செய்யப்பட்டிருக்கிறது சுபகுடைய தொழுகைக்கு பிறகு உமர்வது எல்லாஹு தாளானவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது இப்படி நான் ஒரு செய்தி நிறுத்தி சொல்லி சொன்னாங்க எனக்கு சொல்லியிருக்க கூடாதா நேரே கூட கபருஸ்தானுக்கு நாலு தக்மீர் கட்டினாங்க கபருக்கு முன்னால் இருந்து தொழுது கேட்டாங்க அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறான் முன்னால போய் நான் நிப்பாட்டப்படுவேனே அவனுக்கு ஆன்சர் பண்ணணுமே என்று என்ற பயமுள்ள மக்களுக்கு அல்லாஹ் ரெண்டு சுவர்க்கத்தை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான் அந்த ரெண்டு சுவர்க்கம் உனக்கு கிடைச்சிட்டுதா என்று கேட்டாங்க உமருடைய அவரை பார்த்து கபருளுக்கு சத்தம் வருகிறே அமீர் அவர்களே அல்லாஹ் எதை வாக்களித்தானோ அதை எனக்கு தந்து விட்டான் என்பதாக அம்மா எதை வாக்களித்தாலோ அதை எனக்கு தந்திருத்தான் என்பதாக ஹயாத்து சாபா நிற்குது தசீர் குத்ரி நிற்குது தசீர் கசீர் நிற்குது கொஞ்சம் பாவத்தின் பக்கமாக நெருங்கும் போது ஏன் இவனுக்கு பாவத்தை விட்டும் தவித்துக் கொள்ள முடியும் என்றிருந்தால் எனக்கு முடியாது எனக்கு முடியாது இன்றைக்கு மாஷா அல்லா இந்த இதை கொண்டு வாங்க நாங்க எனக்கு இந்த இடத்துல இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றது கஷ்டம் என்று வெளியே வாரதல்ல அந்த இடத்துல இருந்து கொண்டு நாம் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணி காட்டுவோம் அந்த இடத்துல இருந்து கொண்டு இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணி காட்டுவோம் சரி இதுவும் சரி வரல இந்த தோசை குடிச்சு உங்களோட பாவத்தின் மீது உள்ள உணர்வு வெளியே புகழ்ல வெளியே புகழ்ல அது குணமாகதில்லை இப்ப சொல்றாங்க நீ கொஞ்சம் யோசிப்பாரு நீ செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி விட்டா உண்ட ஹாலாத்தை பிடிக்கும் வெளியில போட்டு சீர வச்சுட்டான் நடக்கிற பாவத்துல லட்சத்துல கோடியில ஒன்றுதான் ஓட்டுக்கு வரவாப்பா எத்தனை கோடியில ஒன்றுதான் ஓட்டுக்கு வரவே எத்தனையோ மில்லியன் அல்லா மறைச்சிடான் அல்லாட திருநாமத்தில் அல்லா சத்தார் அல்லாஹ் சத்தார் அல்லாஹ் மறைக்கக்கூடியவன் அல்லாஹ் கேட்டுல போட்டுறான் அப்படியே எத்தனையோ பாவத்துக்கு நாங்க பாவங்களுக்கு கேட்டும் போடுறோம் ஆனா அல்லாஹ் நாடினால் சதையத்தாக்க நாடினால் அந்த கேட்டும் வேலை செய்யாது அந்த ஜுலேஹான்ற பெண் வல்ல கத்தில் அபுவா கதவெல்லாம் மூடிட்டால் சாவி கோர்வ கையில் இருக்கிறதே அல்லாஹ் பதிகத்தாக்க நாடினால் சாவி இல்லாம கதவை திறந்து விட்டான் சாவி இல்லாம கதவை திறந்து விட்டான் பயந்து கொண்டோம் நான் ஒரு தவற செய்தேன் இதே இந்த வாழ்க்கையில இந்த பிள்ளைகளை பாதிக்குமே ஏதாவது பாவம் செய்வேன் இந்த மனைவியை பாதிக்குமே நான் ஒரு தவறு செய்வேன் என் இடத்தை பாதிக்குமே இன்னைக்கு தலையங்கம் இது இல்ல வாப்ப செஞ்ச தவறால குடும்பம் சபை பண்ணக்கூடிய சபரிங்க பத்தி பேர சொன்னா நான் அப்படியே நூற்று நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இப்ப சொல்கிறேன் இந்த வாப்ப செஞ்ச மிஸ்டேக்கால் என்ன தவறு இவர் செஞ்ச தவறால் என்ன கஷ்டத்தை குடும்பம் அனுபவிக்கிறார் அல்லா சமயத்தாக்க நாதித்தா நீங்க கதவை மூடி திரைய போட்டு கேட்ட மூடி யாருக்கு தெரியாது சொல்லி நீங்க செஞ்சாலும் அல்லாவுக்கு ஒரு பாஸ்வேர்ட் தெரியும் அந்த பாஸ்வேர்ட் அடிச்சு அல்லா உங்களை அப்படி உங்களை சீக்கிரம் அப்படி அல்லா கேவலப்படுத்தும் சொல்றாங்க இந்த டோஸ் அப்பா இது கடைசி டோஸ் இது இது கடைசி டோஸ் சொல்றாங்க இந்த தோசை குடிச்சதுக்கு பிறகும் உனக்கு பாவத்தின் மீது உள்ள மோகம் குறையலையா உனக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்ல நீ நினைச்சத செஞ்சுக்கோவாப்பா நீ நீ நினைச்சத செஞ்சு அல்லாஹுடைய அச்சம் தக்குவா பிரயாணத்தில் போறீங்க அல்லாஹுடைய அச்சத்தை கடைபிடிச்சுக்கணும் பரிசல்லாஹ் என்ன செய்யறாங்க தெரியுமா மேல போகும் பொழுது ஏற்கனவே ஏறும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க கீழே இறங்குறாங்க வாகனம் கீழே இறங்குது ஒரு கந்தை இறங்குது கடுகண்டாவ கந்தை ஏற்றுறோம் தாசவங்களை ஏற்றுறோம் மேல எங்க வாகனம் ஏறிட்டே இருக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லது வாகனம் கீழே இறங்குது வாகனத்தை கீழுக்கு வருது ஓடுங்க என்ன சுபஹானல்லா சுபஹானல்லா சுபஹானல்லா பிளைட் மேல ஏற்ற போறான் டேக் ஆஃப் பண்ண போறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பிளைட் கீழே இறங்குது அல்லாஹ் விக்கிரம் செய்வோம் டேக் ஆஃப் பண்ணக்குள்ளே தான் அரைவருடைய கட்டத்திலே மௌத்து வந்தார் என்ன நினைச்சுப்பேன் நூத்தி ஐம்பத்தெட்டு பசஞ்சர்ஸ் இப்படிப்பட்ட ஹோப்ல இருந்திருப்பாங்க அது எத்தனையோ பேர் வாராங்க மூணு வருஷம் நாட்டுல உப்ரோட்ல வேலை செஞ்சு போட்டு வீட்டுக்கு சின்ன பிள்ளைக்கு டாய்ஸ் இருக்கும் கொஞ்சம் சாக்லேட் எழுந்திருக்கும் கொஞ்சம் பேர் வீடு கட்ட காசு கொண்டிருப்பாங்க கொஞ்சம் பேர் மகள கல்யாணத்துக்கு கொண்டிருப்பாங்க கொஞ்சம் பேர் யாரோ ஒருத்தர் மவுத்து முன்னால அந்த மவுத்துல பங்களுக்கு கிடைச்சல தாசியத்துக்கு அழுந்திருப்பாங்க சுபஹானம்மா சுபஹானம்மா பிரயாணத்துல எங்கட உயிர் எங்கட கையில இல்ல குறிப்பாக பிரயாணத்துல மட்டுமல்ல எல்லா கட்டத்திலையும் தான் பிரயாணத்துல எங்கட உயிர் எங்கட கையில இல்ல யார கையில இருக்குது அல்லாஹுடைய கையில அப்படிப்பட்ட கட்டத்தில் மௌத்து வந்தாலும் ஷஹாதத்துடைய மௌத்து வேண்டும் என்று வந்தால் இது துவாக்கிற பாடமாக்கு இதை பாடமாக்கிறது ஓதுங்க பாடமாக்கி பத்தி ஏராளமான இருக்குது ஒரு வெப்சைட் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி கொள்ளையிலும் searchthrough.com. S-E-A-R-C-H-C-R-U-T-H.com. இதில் எல்லா துவாக்களும் மஷா அல்லா வாழ்க்கையில ஓட வேண்டிய எலும்பிலிருந்து படுக்க போகிற வரைக்கும் அத்தனை துவாக்களும் இது இருக்கிறேன் இதுல ஒற்றர் நீக்கிறது தேவைண்டாம் மொபைல் போன் என்ன செய்யலாம் இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் பாடமாக்கிக் கொள்ளும் எஸ்இ எஸ்இஏஆர் சிஹெச் டிஆர்யூடிஎச் இது பிரயாணத்தோட சம்பந்தப்பட்டது அன்றைக்கு நான் சொன்னேன் பிரயாணத்தோட அடுத்த கட்டம் பிரயாணம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் ஏராளமான ருசத்துகள் தரப்பட்டிருக்கிறது ருசத்துகள் என்றால் சலுகைகள் அதுல வந்து தான் ஜம் செய்யறது தொழுகையை சுருக்கிறது அதே போல தமிழாவும் நோக்காம தொழுகிறது பரவான தொழுகையில் சுண்ணத்தான தொழுகிறது தயமத்தை கொண்டே செய்யற தயமம் செய்யறது மசூல் குப்பை ஜும்மா கடமை இல்ல என்ன செய்யற அடிப்படையான சலுகைகளை பத்தி தனவளுக்கு முன்னால் எட்டு சலுகைகளை பத்தி பேசினேன் அதுல ஒன்று தான் அசர் தொழுகையை சுருக்கிறது ஆக முக்கியமான அம்சம் இரண்டாவது தொழுகையை ஜெர்மன் செய்தல் இது ரெண்டு தான் இந்த டாபிக் தொழுகையில கசருடைய சட்டம் என்ன ஜம் உடைய சட்டம் என்ன கசர் என்று சொல்லக்கூடியது தொழுகையை சுருக்கிறது வெறுமனே பிரயாணத்துக்கு மட்டும்தான் எதுக்கு மட்டும் பிறையாளியாக இருக்கோனால் தொழுகை என்ன செய்யலாம் சுருக்க ஏதும் ஆனா பிறையாளி என்று சொன்னால் கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன கண்டிஷன்ஸ் இன்னும் இப்படி இப்படி கண்டிஷன்ஸ் பேசுவோம் ஜம்பு என்று சொல்லக்குள்ள தொழுகைகள் வெண்ட கேட்கிறோம் சுருக்கிற இல்ல மொஹருக்கு நாலு அசருக்கு நாலு மகரிவுக்கு மூணு இஷாவுக்கு நாலு தொழுகையை சுருக்கிறதுல தொழுகையை சேர்க்கிறது சேர்க்கிறது என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் சாமி மதுகபை பொறுத்த வரையில நாலு மூணு கட்டங்கள் மூணு கட்டங்கள்ல நாலு கட்டங்கள்ல தொழுகை சேர்க்க எத்தனை கட்டங்கள்ல எத்தனை கட்டங்கள்ல நாலு ஒன்றென்னா சிறுபாபம் ஒன்று பிரயாணம் ஒன்று பிரயாணம் டிராவலிங் டிராவலிங் எந்தெந்த டிராவலிங்ல போறீங்களோ எந்த டிராவலிங்ல அவங்களுக்கு கசர் செய்யணுமோ அந்த டிராவலிங்ல என்ன செய்யணும் அவங்களுக்கு ஜெம் செய்யணும் ஜாயின் பண்ணோம் மேலும் தொழுகையை ஜொயின் இருந்தா சுபக ஜொயின் பண்ணேடா இங்கே சுபக அதே நேரத்தான் தொடரும் அசரையும் மொஹரையும் சேர்க்கணும் அல்லது மொஹரையும் அசரையும் சேர்க்கணும் அன்றைக்கு மகளிரையும் இஷாவை சேர்க்கணும் அல்லது இஷாவை மகளிரையும் சேர்க்கணும் ஒன்றோ உட்படுத்துறது ஒன்றோ பிற்படுத்துறது இன்னும் ஒன்று இருக்குது ஜம்மை செய்யறதுக்குரிய காரணத்தில் உண்டு மலை என்ன மலை ரெய்னிங் மழை பெய்யுது முகமுடைய நேரத்தில் அசரையும் தொழுதுட்டு பேசாம விட்டு பேச்சிடலாம் மகனுடைய நேரத்தில் இஷாவையும் தொழுதுட்டு பேசாம விட்டு போயிட்டுருந்தோம் சட்டம் இருக்குது அதுக்கு சட்டம் இருக்குது பின்னிப்பை கோபிஷம் மலைக்கும் ஜம்பை செய்யலாம் மலைக்கு ஜம்பை செஞ்சிருக்கிறாங்க இது ஷாவை மதகபில் இருக்கக்கூடிய பத்துவா பத்துவாவுடைய ஒரு மிக முக்கியமான பத்துவா மலைக்கு மசாலா நாங்க ஜமாத் மிஸ் பண்றோம் இல்லை ஷரியத்து ரொம்ப லேசி ஷரியத்து ரொம்ப கன்வீனியன் என்ன செய்வோம் அசலுக்கு பண்ணிக்கு வாங்கோ முகருக்கு பண்ணிக்கு வாங்கோ மழை பெய்யுது மகளிர் தொழுந்தோம் எதாவது சொல்லப்படும் அசலுக்கு எழுதுங்கோ அசலே நாலு மகாடு தொழுந்தோம் மாஷா அல்லா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நவீனுடைய சுண்ணாவை ஹயாத்தாக்கிட்டீங்க ரெண்டாவது ஜமாத்தோட தொகுத்தீங்க ஜமாத்தோட தொகுத்தீங்க சரியா மூணாவது ஒன்று இருக்குது காரணம் நோய் என்ன நோய் டயபெட்டிக்கா டயபெட்டிக் அல்லதுதான் கோஸ்ட்ரோல் இதெல்லாம் எதனாலும் இருந்து நோய்வாப்பா அப்படி எல்லாருமே வக்தே மூணு வக்தாக இருக்கிற வக்தே மூணு வந்து தான் யாரை பார்த்தாலும் நோயாளி தானே அந்த நோய் அல்ல நோய்க்கு சில வரையறைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட உதாரணமாக எங்களுக்கு சொல்லும் இந்த காய்ச்சல் சில டெங்கு காய்ச்சல் டெங்கு ஃபீவர் உடம்பு அசைக்கிறார் உடம்பெல்லாம் என்ன செய்யுது சிக்கன் குண்டியா உடம்பெல்லாம் என்ன செய்யுது பிச்சி போடுற மாதிரி தொழுகையை மிஸ் பண்ண டாக்டர் சொல்றாரு தண்ணி பாதிக்கே கூடாது நாங்க சொல்லுவோம் தண்ணியால் எடுத்து நீங்க என்ன செய்ய தேவையில்லை பௌசர் கணக்குல தண்ணி இருக்க தேவை ஊற்றிருக்கு எத்தனை கணக்குல பௌசர் கணக்கு நேற்று கேட்கிற அதுல நம்ம பயானுக்கு போகணும் மகனை எத்தனை கேன் தண்ணி கொண்டாரு சட்டி எதுக்கு எங்க ஒழிக்கிறதுக்கு ஸ்டேடியம் ஒழிச்செய்யணும் அதுக்கு பவுசர் கணக்கு தண்ணி வேணும் இல்ல ஒரு செய்யறதுக்கு ஒரு புடி தண்ணி போடும் எத்தனை குடி ஒரு அள்ளு தண்ணி இந்த ஒரு அள்ளு தண்ணியாக தான் சுகமா வச்சு நீக்கிறாங்க எங்களுக்கு அவர் மின் கட்டுறோம் இல்ல அவர் மின் கட்டுறோம் இல்ல பள்ளி தண்ணி சுபகான் அதுக்கு சில ஹண்டியில போட் போட்டிக்கும் எப்படி போட் போட்டிக்கும் இன்று தண்ணீர் கட் பண்ணப்படுகிறது அதாவது இன்றைக்கு தண்ணீர் நினைச்ச மாட்டாது முனிசிபல் கவுன்சில் போட்ட போட்டா தண்ணி வர மாட்டாது இதுவே தண்ணியை சிக்கனமா பாவிக்கவும் என்ன அர்த்தம் அப்ப தண்ணி வந்தா சிக்கனம் இல்லையா உட்பெருகிற பிள்ளைக்கு கொஞ்சமா நாள் பாதி தண்ணி வாருங்க தண்ணி வாருந்தா இல்ல பழகிக்கும் போ குடிக்கிறது ஒதோ செய்ய இவ்வளவுதான் தண்ணி குடிக்கிறதுக்கு இது மாதிரி அஞ்சு அல்ல அஞ்சு அல்ல சுபகானந்தம் சரி என்ன சொன்னேன் ஆ மர மரக்கு ஜம செய்யணும் இரண்டாவது நோய்க்கு ஜம செய்ய மூணாவது நோய்க்கு ஜம செய்ய நோய் வந்து இருக்குது நோயாளியாக இருக்கிறாரு நாங்க சொல்றோம் ஒரு மனிதனுக்கு அல்லா இஸ்லாத்தில கொடுத்த ஆகப்பெரிய சலுகை என்ன தெரியுமா நோயாளியாக இருக்கிறாரு கஷ்டப்படுத்த வேண்டாம் தொந்தரவுப்படுத்த வேண்டாம் ஒரு ஆறு மணிக்கு மகரிபின்னு சொன்னா அல்லது ஆறே காலுக்கு மகரிபிண்டா அஞ்சே காலுக்கு முல்ல கிட்ட பைத்து அவரை கம்ஃபர்டபுளாக அவரை உதவி செய்ய வைங்கோ அவரை பொதுச்சேரத்துக்கு நீங்க பௌசரத்துல தண்ணி கொடுத்தா தேவையில்ல அவருக்கு கொஞ்சம் பொதுச்சேரது கஷ்டம் இருந்தா ஒரு நல்ல ஒரு இதுல சேவையத்தல நச்சீரொண்ட நல்ல கவலொண்ட நல்லா அழைச்சி அந்த நவரால மொப் பண்றீங்க மேல உடம்ப மொப் பண்ணி அவருக்கு உதவு செய்ய வைங்க உதவு செய்ய விட்டு அவரை சொல்லுங்க இப்ப அசருடைய நேரம் நீங்க லொஹர முந்தி தொழுதுட்டு அசர் ரெண்டாவது சொல்லுங்க அசர லொஹர தொழுத்தாரு அசரேன் தொழுத்தாரு சிறுவ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆறாவது மகரிபுக்கு வாங்க சொல்லுவாங்க நீங்க மகரிவேன் தொழுதுட்டு நீங்க இஷாவேன் தொழுது அப்படியே எவ்வளவு அவருக்கு நாம உணவு செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஒரு திரை ஒரு நோயாளிக்கு சக்கராத்து நீக்கியாரு சக்கராத்து நீக்கியாரு அவருக்கும் தொலைதும் பாப்பா அவருக்கும் தொலைதும் நாலாவது ஒன்றுதான் ஜெமிச்சதுக்குரிய காரணம் ஹஜ்ஜில மினாவுல பேச்சு முஸ்தலி மினாவுல மினாவுல இருந்து அரபால இருந்து முஸ்தலிபா மினா முஸ்தலிபாவுக்கு வரும் வரக்குள் அங்கு ஜும்மை செய்வோம் இரண்டாவது மினாவிற்கு மினாவில் முஸ்தலிபால் இருந்து அதாவது அரபால் இருந்து மருவ வாரம் முஸ்தலிபாவுக்கு முஸ்தலிபாவுக்கு வரக்குள் அங்கே ஜும்மை செய்வோம் அது ஹஜ்ஜுடைய ஜும்மை சொல்லுவோம் இந்த நாலு கட்டத்திலையும் ஜும்மை செய்தால் இன்னும் சில உலமாக்கள் இன்னமும் இருக்கிறாங்க அது சாமி கொடுத்ததுல இல்ல வேற சில மதுகபல் இருக்குது அதுதான் உண்டு சரியான காத்தும் இருட்டும் மழை இல்ல காத்தடிக்குது வேகமான காத்து இருட்டாக இருக்குது இருட்டு இந்த ரெண்டு காரணத்துக்கும் இதுக்கும் ஜம்மு செய்யலாம் என்று சொல்லி சில சிப்பவுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க எனவே இந்த மூணு காரணத்தை விளைவிக்கோ மழைக்கு ஜம்மு செய்யும் ஆனா சும்மா ஜம்மு செய்யற கண்டிஷன்ஸ் இருக்குது அதை நாங்கள் விளக்கப்படுத்துவோம் பேசுவோம் இஷா அல்லா எனவே முசாமிரோடு செல்லக்கூடிய கட்டத்தில் அவருக்கு கொண்டிருக்குது நான் அன்றைக்கு சொன்னேன் பிரயாணத்தை உலமாக்க ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க நீண்ட பிரயாணம் ஷோர்ட்டான சின்ன பிரயாணம் சொல்லி நீண்ட பிரயாணத்துக்கு என்று சொல்லி சில கட்டம் இருக்குது ஒன்று இருக்குது கசூர் செய்யறது கசூர் செய்யறதுக்கு சும்மா நீங்க யார் வச்சுக்கொள்ள வாரம் வெள்ளவத்திலிருந்து நீங்க பெட்டாவை போயிட்டீங்க ஜம்மு செய்யலாம்னு சொல்லி அக்கரப்பத்திலிருந்தே வரணும் கவுக்கு ஜம்மு செய்யறதுக்கு கூரைந்தே எங்க வரணும் ஜம்மு செய்ய வரணும் இதே போல கசருக்கு வந்தான் மூணு நாள் மசல் குப்பை காச மூலாளத்தை மசேஜத்துக்கு மூணு நாள் தேவை இதே போல ரமபாவுடைய மாதத்துல நீங்க பிரயாணம் செய்றீங்க என்றால் நோம்பு உங்களுக்கு கடமை இல்ல பிரயாணத்துக்காக நீ நோம்ப உடையணும் இந்த நாலு சலுகைகளும் வெறுமனே வெறுமனே நீண்ட பிரயாணங்களுக்கு மட்டும்தான் உரியது இது நாலு மதுகமுடைய இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து ஏகோபித்த கருத்து வேற ஒப்பீனியன்ஸ் இருக்குது வேற ஒப்பீனியன்ஸ் இருக்குது என்ன செய்யலாம் பிரயாணம் வந்து போனா செய்யலாம் என்று சொல்லி சரி அது நான் உங்களுக்கு கூடுறேன் ஆனாலும் கூட நாலு மதுரவுடைய இமாம்களும் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு தவறின் மீது ஒன்று சேர்றது முஸ்தகிதான விஷயம் நடக்க முடியாத விஷயம் இமாம்கள் மட்டுமல்ல ஏனைய இமாம்கள் இவர்கள் ஜோசி ரஹத்துல்லாலே இவர்கள் சைனியா ரஹத்துல்லாலே போன்றவங்களும் இந்த விஷயத்தில் உடன்பட்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு நாலு விஷயம் இருக்குது அது நீண்ட பிரயாணத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல சின்ன பிரயாணத்துக்கும் சொந்தமானது சின்ன ஷார்ட் சின்ன பிரயாணம் உதாரணமாக ஒத்தரை கருத்துறையிலிருந்து வாராரு கொழும்புக்கு கருத்துறையிலிருந்து கொழும்புக்கு வாராரு ரோஹனுக்குமார் ஏறுறாரு காலையில அன்றைக்கு ரோஹனுக்குமார் ஏறுவாரு எந்த பிரச்சனை அவருக்கும் இஸ்லாம் அவரே ஒரு இடத்துல பார்த்திருக்கிறேன் அவருக்கு என்ன இல்ல அவருக்கு ஒன்று தான் ஜும்மா கடமை இல்லை ஜும்மா கடமை இல்லை இதெல்லாம் வைக்கும் ஆனா ஜும்மா சொல்லக்கூடாது இல்லை ஜும்மா கடமை இல்லை இதனாலதான் சொல்றோம் நாங்க சம்மாங்கொட்ட பள்ளியில ஜும்மா கடமை இல்லைன்னு சொல்றோம் உங்களுக்கு ஜும்மா தொழுகத்துக்குரிய ஒரு கடமை ஒரு சருத்தன்னு சொன்னால் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் நாற்பது பேரு குறையாம போறாங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அங்க யாரும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை போனா எப்படி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை யாரிப்பாங்க காயல்பட்டணத்தில் கீழக்கல்ல கல்யாணம் வந்த அதுவும் இல்லை காயல்பட்டணம் கீழக்கல்ல கல்யாணம் வந்தாலும் அந்த குடும்பம் வைக்கணும் எந்த குரு கீழக்கல குடும்பம் பேசாச்சு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொண்டி கல்யாணம் வைக்கிறாங்க அந்த பதினைஞ்சாம் தேதி ஆரம்பித்த விஷயம் அது அந்த ஒரு தன்சன் அது கல்யாணமா அது வந்து அது விஷயம் அது வேற விஷயம் அது வைத்துருவாங்க போன சொந்தம் கூட பள்ளிக்கிறேன் இது நான் விளங்கிக் கொள்ள சொல்றேன் இது நான் விளங்கிக் கொள்ள சொல்றேன் ஜும்ஆவுடைய தொழுக தொழுகிறதுக்கு நாற்பது பேர் ஊரை சேர்ந்த மக்களது கோணம் களத்துறையை சேர்ந்தவங்க இங்க வந்தால் அவங்க ஊர்வாசியாக கருதப்பட மாட்டாங்க அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை ஆனா ஜும்மா தொடையிலும் ஜும்மா தொடையிலும் தொழுதால் நல்ல விஷயம் ஒரு பொம்பளைக்கு ஜும்மா கடமை இல்லை ஆனா ஒரு பொம்பளை முகருடைய ஜும்மாவுடைய நாள்ல பள்ளிக்கு வரா ஆனா அந்த கலக்கு முகர் இல்ல அந்த கலக்கு ஜும்மா தான் கடமை உங்களுக்கு ஒரு பொம்புல அவருக்கு ஜும்மா கடமை இல்லை ஆனா அவங்களோட மனைவி சொல்றா இன்னைக்கு நானும் வாரேன் இந்த பள்ளிக்கு ஜும்மா தோறதுக்கு பள்ளியில எனக்கு பண்றாங்க பள்ளியில மெத்தடிஸ் இருக்குது அவ வந்து செல்ல மாட்டா எனக்கு ஜும்மா கடமை இல்ல தானே நான் முகத்தொலை போறேன் என்று முகத்தொலை செய்வான் அவன் முகத்தொலை அவன் ஜும்மா தான் தருவான் உங்களோட மகன் வாழாத பாலிதாகி ஏழு வருஷம் தான் இப்ப எட்டு வருஷம் அவருக்கு பதினஞ்சு தான் ஜும்மா கடமையாகும் அவர் பள்ளிக்கு வாராரு நீங்க அவருக்கு முகத்தில் வச்சிருங்க அவரும் ஜும்மா சொல்லுவாரு இதே போலத்தான் ஒரு முசாபிர் சின்ன பிரயாணியா வாராரு ஆனால் ஷாவி மதுகபுல நாற்பது பேர் ஜும்மா சொல்ல வேணுமே அந்த நாற்பது பேர் என்றது உங்களை கொண்டு நிறைவேற மாட்டாங்க உங்களை கொண்டு நிறைவேற மாட்டாங்க இதே போலத்தான் பிரயாணம் சுண்ணத்தான தொழுகைகளை வாகனத்திலே உட்கார்ந்து கொண்டு தொலையிடும் புகா தொழுவணும் முன்னிலை பெண்ணின சுண்ணத்து தொழுவலாம் அவ்வாறையும் தொழுவணும் நபில் முத்தலா சுண்ண சுண்ண சுண்ணத்து தொழுவணும் திரும்புறீங்க இதெல்லாம் வாகனத்திலே பேசிக் கொண்டு தொலைகிறோம் அதுக்காக டிரைவிங் பண்ணி கூட தொலை போயிடுறாங்கண்ணா டிரைவிங் பண்ணி கொண்டு யாரும் தொலை பயிற்சிட டிரைவர் டிரைவருடைய வேலை டிரைவர் செய்யட்டும் பேசாம அதாக செய்யட்டும் முகத்தரல உள்ளது நடக்கும் இஷால்லாம் நீங்க தொழுகிற பிரச்சனை அஹமதுல்லா இந்த விஷயங்கள் மிகவும் சபருக்குரிய விஷயங்கள் எனவே இந்த விஷயங்கள் அழைக்கும் அடுத்த விஷயம் பிரயாணத்துல வந்துட்டு சபர் செய்வது சபர்ல வந்துட்டு கசரு செய்வது நல்லமா ரெண்டரை காத்து தொழுவது நல்லமா நாலு தொழுவது நல்லமா முகருக்கு நாலு தான் தொழுவணும் இப்ப நான் பிரயாணியாக இருக்கிறேன் அக்கறை பத்து இருந்து வந்திருக்கிறேன் கொழும்புக்கு கொழும்புல செட்டில் ஆகல திரும்பி போற நோக்கம் தான் மூணு நாள் நீக்கம் இப்ப திரும்பி போக போறேன் இப்ப எனக்கு மாஷா அல்லா பள்ளிக்கு போனா நாலரை காத்தும் தொழுது போலேயும் பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இமாம் அபு ஹனீபா ரஹமத்துல சொல்றாங்க உனக்கு நாலு தொலை ஏழா ரெண்டு தான் தொழுவணும் நாலு தொலை ஏழா ரெண்டு தான் தொழுவணும் ஆனா ஒரே ஒரு கட்டத்தை தவிர பள்ளிக்கு போறீங்க பள்ளியில லோக்கல் ஜமாத்து நடக்குது அந்த கட்டத்தில் ஜமாத்துடைய சேர்த்துக்கொண்டு நீங்க ஊரை விட்டு பிரிஞ்சிடுவாங்க எங்க நீங்க தனியார் தொழில பாப்பாங்க என்னடா இவரு இவர் என்ன வேற மாட்டியோ இஸ்லாம் அந்த அளவுக்கு பிளக்சிபிள் வாப்பா இந்த அளவுக்கு பிளக்சிபிள் பிரிஞ்சு போகக்கூடாது பள்ளியில ஜமாத்து விளக்குது உனக்கு ரெண்டு ரக்காத்து தான் கடமை ஆனாலும் ஒன்று ரெண்டு ரக்காத்து தனிய ஜமாத் ஜமாத்தோட சென்று போகுது மற்றவரை சந்தேகத்துக்கு உருவாக்காது இதுகளை கொஞ்சம் கொண்ட தொகை ஜமாட்காராக்கள் நான் பிரிஞ்சு பேசுறேன் இன்றைக்குள்ள பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வருகிறது பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளி பள்ளி தேவை என்றிருந்தால் நாங்க நூறு பள்ளிகள் கடமை தருவோம் பிரச்சனை இல்லை நாங்க வாரம் அடிக்கிற நாட்டம் ஆனா சொல்றோம் சின்ன சின்ன மசாயை வச்சுக்கொண்டு பிரிஞ்சு போறதுக்கு இஸ்லாம் எங்கே மறுபடி கொடுக்கிறார் இந்த நாட்டில் உள்ள ஆக கவலையான விஷயம் இதுதான் இந்த நாட்டில் உள்ள கவலையான விஷயம் தெருவுக்கு தெரு பள்ளி பள்ளிக்கு முன்னுக்கு பள்ளி வைப்பா கேட்டா என்ன அது சாதுலியா இது மாதிரியா அது என்ன அது தோ இது தப் இது தந்திரி என்ன வாப்பா இது இது என்ன இது நான் சிரிக்க சொல்றல எங்க நாட்டில் உள்ள அவலங்களே சொல்றேன் அவலங்களே சொல்றேன் அதுக்கு யாருமே காரணகர்த்தமாக வாழும் உங்களோட சொல்லுவாங்க ஒரு பள்ளி தேவை உண்மையிலே பள்ளி தேவை நடக்க கஷ்டம் தூரம் ஒரு பள்ளி வந்து வேணும் ஜாகிரபிலே வந்துட்டு கஷ்டங்கள் இருக்குது நிச்சயமாக நாங்கள் இப்ப பிரச்சனை இல்லை நாங்க போனா காத்தாங்குடிக்கு இப்ப கிட்டத்துல போனா உள்ளொரு கம்ப்ளைண்ட் பார்த்து ஆச்சரியமான கம்ப்ளைண்ட் நாலு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜும்மா இருந்த இடத்துல இன்னைக்கு நாலு ஜும்மா இருக்குது ஆனா காத்தாங்குடியில ஒரு ஏக்கர் இல்ல ஒரு பேச்ச ஸ்கூல காத்தாங்குடி பெருசா அதே இடத்துல காத்தாங்குடி நான் ஒன்று சொல்றேன் இது காத்தாங்குடிக்கு மட்டும் சொந்தமானதல்ல பசியாலைக்கு போங்க பசியாலும் பிரச்சனை அபகஸ்தலாய் போங்க அபகஸ்தலாலும் பிரச்சனை உம்மத்து பிரிஞ்சது போலும் இதுக்கு போல பெரிய உடவாரம் இதுக்கு போக பெரிய உடவாரம் நம்ம பிரிஞ்சது போகும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போன நான் ஐயூஎம்பி தம்பி என்ன இவரே அவரே இந்த காங்கிரஸ் இன்னும் ஒன்றுதான் வரைக்குது பெண்ண வரைக்குது அவர் போத்திர மக்களுடைய பார்ட்டி அதுக்கு வந்து விஷயம் சுருக்க வரும்போது அவன் மிச்சம் நல்ல அவங்க நல்ல அவங்களோட விஷயம் இங்க வந்தா இவரே அவரே இவர் இவரே இவர் அங்க போறவரே இவர் இந்த பள்ளி போறவரே இவர் இந்த ஜாதியா போறவரே இவர் இந்த சக்தியா போறவரே இவர் இந்த மதுசா போறவரே அப்படி பிரிஞ்ச ஒரு கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அங்கட வந்தா கூட்டுல காணி சண்டை காணி சண்டையில ஒரு கூட்டம் அந்த ஒரு கூட்டம் நீங்கள இங்கே வந்தா அந்த பட்சம் நல்ல மாசம் இல்லையா அதுல ஒரு கூட்டணிங்க ஒரு கூட்டம் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்துக்கு அஞ்சு அஞ்சு வகையான ஆறு வகையான கூட்டணிக்கு தயவு செஞ்சு சொல்றேன் இந்த இஷ்யூவை இஷ்யூவாக்க வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ரைட்ஸ் இருக்குது அவங்க விருப்பத்தவங்க செய்யறதுக்கு நம்ம யாரையும் போஸ்ட் பண்ண மாட்டோம் நபியும் யாரையுமே போஸ்ட் பண்ணல இது இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஆப்ஷன் அல்ல இதில் அல்லா சுபான ஒவ்வொருத்தருக்கும் ரைட்ஸை கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு எது நல்ல முன்னு படுகிறோம் அதை நீங்க ஆராய்ச்சி செய்து அல்லாடத்துல கேட்டு உலகத்தை பார்த்து முன்னுதாரணங்களை பார்த்து வாழ்க்கையை மாற்றிக் கொள்வது உங்களோட பொறுப்பில்லாத யாரையும் யாராலையும் நிர்பந்திக்கிற ஆயிற்சி யாருக்குமே அல்லா கொடுக்கல இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்க பள்ளிக்கு வாரீங்க அப்ப அப்போது சொல்றாங்க பள்ளிக்கு வரைங்க ஜமாத்து நடக்குது பண்ணி பிரிஞ்சு பேய்க்கிறன்ற காத்து துறையலா பள்ளியோடு ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுவோம் ஆனா உனக்கு கசுறு கசுறு வந்து கடமை ஒரே ஒரு கட்டத்தில் தான் உனக்கு கடமை இல்ல பள்ளியில உனக்கு ஜமாத் நடக்குது அப்ப ஜமாத்துல சேர்ந்துக்கும் ஆனா இமாம் அபு ஹனிபாவை தவிர மற்ற மூணு இமாம்களும் சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு ரோசட் ஒரு சலுகை உனக்கு விருப்பம் என்றால் என்ன செய்யலாம் நாளும் தொலை ஏனும் விருப்பம் என்றால் சொல்லலாம் ரெண்டும் தொலையிடும் நாளும் தொலையிடும் ரெண்டும் தொலையிடும் ஆனா நாங்க யாருமே நாலு போல மாட்டோம் சில பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்ன பிரயாணம் பண்ணி போனா சுருக்கிக் கொள்ளாமே சொல்லி அது ஒரு இன்பம் அது ஒரு சதப்பா இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு எந்த தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் உங்களுக்கு எந்த குத்தமும் இல்லை அம்மா சூப்பு சூக்குப்படியாக கட்டளை பிறப்பிக்கிறதே சுருக்கிறதுல சுத்தம் இல்லை சுருக்கிக் கொள்ளலாம் என்று அம்மா சொல்லியிருக்கிறார் எனவே இது எதை காட்டுது என்று சொன்னால் தொழுகையை சுருக்கிறது ஒரு சலுகை இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது உமருடைய உடைய சொன்னாங்க சதகத்துன் இது தொழுகையை சுருக்க வைக்கிறேன் இது உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு சதக்காவாக இருக்கிறது ஒரு நன்கொடையாக இருக்கிறது எனவே இந்த நன்கொடையை நீங்கள் கவுல் செய்து வருவீர்கள் தட்டிவிட வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு கொடை நாலு ரக்காத்து தான் தொழணும் சரியப்பா டிராவல் பண்ணக்குள்ள ரெண்டு ரக்கா தொழுதுகோ சரப்பா ஒரு ஹதியா ஒரு அம்மாவுடைய கொடை இதை கபூர் செஞ்சுக்கோங்கோ இன்னல்லாக யுஹிப்பு அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் கடமைகளை நிறைவேற்றுவதை விரும்புவது போல அல்லாஹ் சுபானகுத்தாலா சலுகைகளை நிறைவேற்றுவதையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் இதே போல இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறேன் முஸ்லீம்கள் சமாளிச்சாங்க சஹாபாக்கு அன்ன சஹாபத்தை கானோ யுசாபிரூனமா ரசூல் இல்லாஹி சல்லா செல்லம் சஹாபாக்கள் போவாங்க நபியோட பிரயாணத்துல கூட்டமா போவாங்க சிலவன் என்ன செய்வாங்க தெரியுமா தொழுகையை சுருக்குவாங்க தொழுகையை சுருக்குவாங்க சிலவங்க தொழுகையை பூர்த்தி செய்வாங்க சிலவங்க நோம்பு விட்டுருப்பாங்க சிலவங்க நோம்பு விட்டுருப்பாங்க ஒரு நாளும் யாரும் யாரையும் குறை காண மாட்டாங்க யாரும் யாரையும் குறை காண மாட்டாங்க இது சலுகை செஞ்சுட்டு போவாப்பா தொழுகிறீங்களா நீங்க நீங்க நாலு ரக்காத்த தொழுங்க பிரச்சனை இல்ல நீங்க ரெண்டா தொழுங்க பிரச்சனை இல்ல நீங்க நோவு பிடித்தீங்களா பிரச்சனை இல்ல நீங்க நோவு விடுறீங்களா உடுங்க பிரச்சனை இல்ல ஆனா யாரும் யாரையும் குறை மாட்டார்கள் அல்லா கொடுத்த சதா செஞ்சு கொடுப்போம் அதுல ஆயிஷா சொல்றார் வந்து அல்லாஹு தாலா அன்ஹா நான் நரிசல் அல்லாஹுடன் அவர்களுடன் உம்ராவுக்கு போனேன் ரமபான்ல உம்ராவுக்கு போனேன் மாஷா அல்லா ரமபான் வருகிறேன் ரமபான் வருகிறேன் உம்ராவுக்கு போனேன் ரமபானுடைய மாதத்தில் உம்ராவுக்காக வேண்டி நபியோட போனேன் நபி நோம்பு விட்டாங்க நான் நோம்பு விடுச்சேன் யார் சொல்றது மனைவி சொல்றான் யார மனைவி நபியனுடைய பொம்பளை அப்படித்தானே பெண்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு வயர் கூட தான் வேலை செய்யும் சொல்ற ஆயிஷா அலி அல்லாஹ் நபி நோம்பு விட்டாங்க நான் நோம்பு நோட்டேன் ஓ இன்றைக்கு நோம்புடுறான் இந்த மாசத்துல தொழுகைய சுருக்கினாங்க யாரு சொல்லலாம் நன்றாக கத்துவாங்க நான் நாலு தொழுவோம் நான் சுருக்கல யார் சொல்றேன் ஆயிஷா உடைய நான் சொன்னேன் நபீத பேத்தேன் இந்த உமா வாப்பா உங்களுக்கு கற்பனமாகட்டும் யார சூழல்லா அஸ்தர்த்த நீங்க நோம்பு விட்டீங்க ஆனா வசும் தூ நான் நோம்பு பிடிக்க யார் சொல்றா யாரு ஆயிஷா ரெண்டாவது சொன்னா நீங்க தொழுகையை சுருக்கிறீங்க ஆனா அத்மம் நான் நாலு ரக்காத்து தொழுவிக்கிறேன் யார் சொல்றா இப்ப ஆயிஷா நபி சொல்லா சொல்லம் ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சு கொண்டாங்க அஹ்சன் தியா ஆயிஷா ஆயிஷாவை மிச்சம் நல்லதை செஞ்சுட்டாங்க மிச்சம் இதுக்கு வேற பதில் இல்ல இதுக்கு ஆகியமன் பதிலோ இதுக்கு வேற என்ன ஒண்ணு உங்களை சென்னா ரைட் நீங்க சென்றது மிச்சம் செஞ்சிருக்கிறாய் அதுக்காக வேண்டி செய்த பாவத்துக்கெல்லாம் இந்த ஆயத்தை இந்த அரிசன செய்வானம் முட்டுதான் இப்படி சொல்லிட்டாலும் சொல்லலாம் ஆதாரப்படுத்துல வாரம் எங்களை கண்டிக்கோணமோ அங்கே சொல்லலாம் கண்டிக்கோணம் சில கட்டங்கள்ல பரிசுல்லா சில வார்த்தைகளுக்காக மூணு மாசம் தந்த மனைவியோட பேசாமல் இருக்கிறாங்க சொன்னதானே தில்கல் சொல்லலாம் அந்த அந்த என்று சொன்ன நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு போவிச்சு கொண்டாங்க மூணு மாசம் நாங்க மூணு நாள் கோச்சுக்குள்ள பெரும் செய்தான் மூணு மாசம் மூணு நாள் வேணா சரி எனவே இந்த இந்த ஆதாரங்களை வச்சுத்தான் சஹாபாக் இமாம் சுவாமி சொல்றாங்க தொழுகையை கசுறு செய்யறது கடமை இல்ல தொழுகையை கசுறு செய்யறது ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பம் உண்டா கசுறு செய்யலும் விருப்பம் உண்டா சேர்த்து தொழிலும் ஆனால் பள்ளியில ஊருக்குள்ள வாரீங்க ஜமாத்து நடக்குது இப்ப நீங்க என்ன செய்யும் கொண்டால் நீங்க கசுறு செய்ய வானம் ஜமாத்தோட சேர்ந்து நாலரை காத்து தொழுங்கோ இதை தவிர நீங்க எல்லாரும் முசாகரிகள் யாருமே வெளியாக்கள் இல்லை அல்லது மெஜாரிட்டி அவங்க இருக்கிறீங்க நீங்க என்ன செய்யப்பட காத்து தொழுங்கோ பின்னுக்குள்ள வந்து சேர்ந்து கொண்டவங்க அவங்கள தொழுகையில பூச்சி சொல்லுவாங்க இதுதான் சட்டம் தொழுகைய பசுறு செய்வது கடமை அல்ல தொழுகைய பசுறு செய்வது ஆப்ஷன் ஆனா பள்ளியில ஜமாத்து விளக்கம் என்றிருந்தால் அந்த ஜமாத்துல வந்து சேர்ந்து கொங்கோம் ரெண்டாவது தொழுகையில பசுறு ஏன் செய்யணும் பிரயாணத்துல பசுறு ஏன் செய்யணும் சிராக்கள் சொல்றாங்க கஷ்டத்துக்காக வேண்டி என்னதுக்கு என்னதுக்கு கஷ்டம் என்னப்பா கஷ்டம் இன்றைக்கு தெரிய போறாங்களுக்கு போறாரு இங்க இல்ல அவருக்கு பிசினஸ் கிளாஸ்ல போறா அவருக்கு ஒண்ணும் செய்யல டிக்கெட் போட்ட டைம்ல அவருக்கு என்ன இத்தனை மணி கார் வரும் கார் ஏறிவீங்க அந்த கார் வேணா போல்வோ கார் ஏறி போறீங்க லான்ச் ஏர்போர்ட் பண்ண நினைக்குது ஊட்ட விட கம்ஃபர்டபுளான லான்ச் இருக்குது அங்க போய் பார்த்தா வைஃபை நீக்குது என்ன எல்லாம் நீக்குது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை அங்க இல்ல உங்களோட பிசினஸ் அங்கே இதோட செஞ்சு கொண்டு கேட்கும் பிளைட்ல ஏறீங்க ஒரு கஷ்டமும் இல்லையே கஷ்டனுடைய நோக்கம் ஒன்றைக்கு நல்லா யாமிச்சுக்கோங்க கசுறு செய்த நோக்கம் பிரயாணத்துக்காக வேண்டித்தான் அதுல கஷ்டம் இருந்தோ கஷ்டம் இல்லையோ அது பிரச்சனை அல்ல நான் கம்ஃபர்டபுளா போற வாகனத்துல பள்ளியில நிப்பாட்டி போதேனும் எனக்கு எந்த பிரச்சனை எந்த செல் வாகனம் ஓன் வைக்கல் ஓன் டிரைவர் எங்கே நிப்பாட்டேனும் போறதெல்லாம் பள்ளிக்குது அப்பயும் கசுறு செய்யணுமா அப்பயும் கசுறு செய்தது ருஹ்சத் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை கட்டாயம் கடமை அல்ல கட்டாயம் கடமை அல்ல உங்களுக்கு செய்ய ஏறும் ஆனா அதே நேரத்தில் மக்கள் உங்களை பத்தி கதைக்காம இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்களை நீங்க பார்த்துக்கோ உதாரணமா சொல்றேன்டா பேர் வரை போறீங்க கல்லியா வரத்துறது நீங்க வாரீங்க கண்டிருங்க இங்க வாரீங்க கண்டிருந்து வாரீங்க உங்களுக்கு நிச்சயமாக கசுறு செய்யறது பேர்வழியில போனா சனிக்கிழமை பாரகத்தனைக்கு வியாபாரம் நல்ல வியாபாரம் மாஷா அல்லா நல்ல வியாபாரம் நடக்கும் பாண்டி சன்னாச்சி எல்லாரும் போறாங்க பள்ளிக்கு நீங்க சொல்றீங்க நானும் முசாஃபிர் பாரு சேர்த்து கொண்டு கொள்வோம்னா எங்க சேர்த்து நீங்க செஞ்சது ஒரு நலவு தான் ஒரு சலுகை தான் ஆனா நூற்றுக்கணக்கான மக்களை பாவம் சேர்த்துக்கூடிய கலவை தொங்குத்தீங்க உங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் பேசுவாங்க இவனுக்குள்ள துணியாவா தெரியுமா ஒருத்தன் இவன் தொலைப்போற போறவன் துணியாவை சேர்க்கிறான் அதனால மக்கள் சந்தேகப்படாத மக்களுக்கு ஒரு டவுட் இல்லாத ஒரு முக்மின் ஒரு முக்மீனை பார்த்து சந்தேகப்படவும் மாட்டான் சந்தேகப்பட நடக்கவும் மாட்டான் இந்த விஷயத்தையும் கருத்துல கொள்ளுங்க உமரது எல்லாரும் தரானோ ஒரு நாள் ரோட்ல போறாங்க மதினா உணவுறால சொல்லிட்டு போறாங்க ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஒரு ஆம்பளை ஒரு கும்பிடு பர்தா போட்டு முகத்தை மூடின அழகான ஒரு சூரத்தில் இஸ்லாமிய சூரத்துள்ள ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கிறாங்க உமரது எல்லாத்தின கிட்ட பைத்து அவரை கூப்பிட்டாங்க என்ன சரி யாரு விஷ்ணு யாரு இது யாரு இது யாரு சொன்னாங்க இதே இந்த மனைவி நாங்க இப்பதான் மதீனாவுக்குள்ள வந்திருக்கிறோம் யாருடைய வீட்டுல எங்க தங்க போறது என்ற சம்பந்தமாக நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் உமருடைய சொன்னாங்க நீங்க செஞ்சது சரியாக இருக்கேனும் ஆனா மக்களை சந்தேகத்துக்குள் ஆக்கிடவான் மக்களை சந்தேகத்துக்குள் ஆக்கிடவான் நீங்க என்ன இந்த பீஸ்டோட நோனோட தான் என்ன செய்யுங்க குடைய பிடிச்சி பேச முடிப்பீங்க தயவு செஞ்சு சொல்றோம் மற்றவனை சந்தேகத்துல போட்டுவான் மற்றவனை பாலத்தாலே ஆக்கிடுவாங்க மற்றவனை அராசி ஆக்கிடுவாங்க நீங்க எப்போ கிடைக்கிறோம் நாங்க டிரான்ஸ்பேரன்சி பிசினஸ்ல மட்டுமல்ல என் மனைவியோட பொருள் எந்த மனைவி இது எந்த மனைவி லீகல் வைஃப் லீகல் பார்ட்னர் முன்னால சூரியன் மறையிலே அரை அரை வந்திருக்கிறேன் கண்ட மனைவி சஃபியாவோட பேசி குடிக்கிறாங்க சஃபியாவோட பேசி குடிக்கிறோம் ஒரு கேள்வி கேட்கிறோம் அதுல நபிசல்லாக சஃபியாவோட மட்டுமே பேசினாங்க அதிசுடைய கித்தாபுகள்ல சஃபியாவை தவிர மற்ற வேற யாருக்கும் இப்படியாக டைம் ஒதுக்கி கொடுத்ததாக ஹதீஸ் கேட்பீங்க கேட்கலாம் யாருக்கும் சஃபியாவோட நபி ஏட்டு காமிக்கிறாங்க கடைசி பத்து நாள் பள்ளியில் ஏட்டு காமிக்கிறாங்க சஃபியா வந்து எல்லா பள்ளிக்கு வந்தாங்க ஏட்டுக்கா அப்படின்னு வெளியே புகைதான் ஏட்டுக்கா அப்படின்னு எங்கேயும் கூடும் பன்னிருடன் சஃபியா வாராங்க இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நபிசல்லாசன் சஃபியாவுக்கு நேரம் கொடுத்தாங்க டைம் கொடுத்தாங்க சஃபியாவோட உட்கார்ந்தாங்க மிச்ச நேரம் பேசினாங்க இரவு நேரம் இருட்டாகிட்டது சஃபியா விரும்புறா வெளியே போறது நான் போறது அப்ப சொன்னாங்க சஃபியாவை பார்த்து சஃபியா சஃபியாவே அவசரப்படாதேம்மா நான் ஒன்ன வீட்டுல விட்டுட்டு வாரேன் இருந்தாங்க நாங்க எச்சுக்காவிலிருந்து கையில கொஞ்சம் போன் எடுத்தாலே உருக்கி பார்க்கலாம் நான் என்ன அதுல எச்சுக்காவிலிருந்து நோனா போலாம் நோனாவோட பேசுறீங்களா அடே நபி நோனவ பள்ளியில போந்து உட்கார வச்சு பேச முடியுதாங்கப்பா நோனா இன்னொன்று பத்து நாள் நோனவோட பேசாம இருந்துட்டு பேனாவான் ராவை வைத்து நோனோட பேசின அப்படி அது வேற அது வேற பத்து நாள் நோனவோட பேசாம இருந்துட்டு மாஷா அல்லா அடக்கி வச்சு கொண்டு அல்லாதான் பத்து நாள் மனைவியிட முகத்தை காணாம இருந்துட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அது விஷயம் மேல ஏழுமா இடதான் நீங்க கேட்கணும் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாக சபியாவுக்கு மட்டும் ஏன் முன்னுரிமை கொடுத்தாங்க இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஏன் சபியாவை கூடுதலா கவனிச்சு கொண்டாங்கன்னு கேட்டா அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன் என்ன பதில் இருந்தா நபீனுடைய மனைவிமார்கள்ல நபீனுடைய மனைவிமார்கள்ல பதினொரு பேர்லையும் குடும்பம் இல்லாம ரிவர்ட் இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பொம்புல தான் யாரன் சபியா ஆயிஷாக்கு குடும்பம் ஹர்ஷா குடும்பம் இருக்கு ஜெயினபு குடும்பம் இருக்குது முசலமா குடும்பம் இருக்குது குடும்பம் ரிலேட்டிவ் சீக்கிரம் சபியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் யாரும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லை அவருக்கு கூட டைம் கொடுக்கணும் ஏண்டா ஆயிஷா இங்க இல்லாட்டி அனுமதி வாய்க்க இங்க வச்சிருவான் உம்மாட்ட வச்சிருவான் ஹப்சா உம்மாட்ட வச்சிருவான் பாப்பாட வச்சிருவான் அப்துல்லாஹோட வச்சிருவான் தம்பிட்ட பத்து தம்பி தம்பிங்கிறாங்க மாஷா அல்லா ஏழு தம்பி தம்பிங்கிறாங்க மாஷா அல்லா வச்சிருவாங்க இந்த சபியாக்கு யாருமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நிக்காக முடிச்சவங்க எப்படி அவ ட்ரீட் பண்ணணும் என்பதை காட்டத்தான் நபி இப்படி செய்து காட்டலாம் யாவது விஷயத்தை ரிவர்ஸ் முடிக்கலாம் ஏன் பிரச்சனை இல்ல ஆனா responsibility accountability very high very high நபி சதியாவோட மகனுடைய நிலத்திலே நேரம் கொடுத்தாங்க எனக்கு தாபுல வச்சு நேரம் கொடுத்தாங்க ஏன் நமக்கு யாரும் இல்ல கணவன் மட்டும் நினைக்கிறாரே கணவன் பள்ளியில பத்து நாள் ஏற்றி காவலிக்கிறார் போயிட்டு அவக்கு சும்மாம் இல்ல அவக்கு நானாம் இல்ல அவக்கு தாத்தாம் இல்ல நீ பவுட்ல நான் நான் அவருக்கு போறேன் சொல்லி போட்டு அந்த பத்து நாளில் எப்படிப்பட்ட ஹோம் சிக் வரும் என்ன டெம்பரேச்சர் கூடும் எப்படிப்பட்ட சிக்கல் வரும் அல்லா நபிய உலாரமாக்கி வச்சான் இஸ்லாத்துக்குள்ள வந்த ரெவோடாக வந்த ஒரு பெண்ணை முடிக்கிறீங்களா லேசா விளையாட வானம் அக்கௌண்டபிலிட்டி கூட இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச கேள்வி செய்தி நாங்க பார்க்கும் பொழுது நான் பதுவா செய்யல உண்மையை சொல்றேன் ஞாபகம் கொள்ளுங்க இந்த ரிவர்ஸை இஸ்லாத்துக்குள் எடுத்து கொண்டு அவங்களோட ஹக்குல துரோகம் செய்யவான் துரோகம் செய்யவான் முடிக்க வந்து யோசிச்சுக்கோங்க நான் செய்ய போறது என்ன நீங்க இப்ப ஏதோ இல்ல கண் கொச்சப்படுத்திக்கிது காலி கேட்கிறது செய்ய போறீங்க இப்ப எஃப்ஐஆர் இவரை தான் முடிச்சோம் அதுக்கு எல்லா அதிசயம் வேலை செய்யும் இப்ப வேற அதி விஷயம் அது இப்ப ஓட்ட ப்ரூப் மாதிரி எல்லாம் ப்ரூப் ஆயிக்கிறேங்க காதல செவிடு கண் பார்க்கல இல்ல எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி முடிச்சு கொண்டது நீங்க அது நீங்க சொன்ன சரிதான் நீங்க சொன்னது சரி இப்ப சரியாய் வேற இல்ல கோச்சி வைத்தாச்சு கோச்சி எங்க ரூலகுமாரி வைத்து எங்க வைத்து அது எங்கேயோ போய் சேர்ந்துட்டு நீங்க இப்ப பொரிய காட்டி வேற நிப்பாட்ட சொல்லி அது வைத்தாச்சு மறுபடியும் நாளைக்கு தான் வருவது அதனால முடிச்சிட்டு துரோகம் செய்யவான அப்படி துரோகம் செஞ்சு அவங்க பதுவா செய்வாங்க என்றிருந்தால் அந்த பதுவா அவங்களோட வாழ்க்கையில பழிக்காம இருக்கவும் மாட்டாங்க இது வார்னிங் அல்ல இது உண்மை ஒரு பெண்ணுடைய பதுவா தன் கணவனை கொண்டு எங்க சேர்த்து சேர்த்துச்சுன்றது உதாரணம் கேட்டா உதாரணம் நீங்க முடிக்கிறீங்க சும்மா ஆசைக்கு மீசைக்கு முடிக்கலாம் நீங்க யோசிக்கணும் இந்த பெண்ணை முடிச்சா இந்த பெண் என்னவோ பெரிய ஒரு சாக்ரிஃபை பண்ணிட்டு வாரா என்ன சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு பிரச்சனை வாப்பா நீங்க ரிவோர்ட் ஆகிக்கணும் நீங்க பேசுறது நிக்கிறீங்க உங்களோட வாப்பா இல்ல உங்களோட உண்மை இல்ல உங்களோட நான் இல்ல உங்களோட தம்பி ஒத்தரும் இல்ல ஆனா you must have some friends உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாறிக்கிறாங்க பாப்பா உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நீங்க ஏறீங்க பஸ்ல போறீங்க ஆயிரம் பேரை பாக்குறீங்க கண்ணால பிஸ்னஸ் என்கேஜ் ஆகுறீங்க பள்ளிக்கு வந்தா வேன் எடுத்து வேன் உட்காடுறீங்க அந்த பொம்பளை என்னைக்குது எல்லாம் கருத்தில் கொள்ளுங்கோ நான் வாழ என்று சொல்லல நிச்சயமாக முடிக்கோளம் ஆனா முடிக்கிறவங்க சும்மா பிளேமாக இருந்து முடிக்க வேண்டாம் இதெல்லாம் யோசிப்போம் இதெல்லாம் யோசிப்போம் அப்பா ஒரு முஸ்லீம் இருக்கிறாரே ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டார் சந்தேகப்பட நடக்கவும் மாட்டார் வாராங்க மகளுடைய நிலத்தில் விட்டு மகளுடைய நிலத்தில் வாராங்க ரெண்டு சகாபாக்கள் நிறைய பார்க்கறதுக்கு மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் தூரத்துல பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லா ரெண்டு பேரும் கூப்பிட்டு சொன்னாங்க இன்னஹா சஃபியான்னு சொல்லி இது சஃபியான்னு சொன்னாங்க இது சஃபியா அந்த ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க யார சொல்லுவா ஏன்னா உங்களோட விஷயத்துல நாங்க சந்தேகப்படுவோமான்னு சொல்லி சொன்னாங்க நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க உங்கள இருக்கக்கூடிய ஷேத்தான் சந்தேகத்தை உருவாக்குவாங்க ஒரு முஸ்லீம் எப்பயுமே டிரான்ஸ்பேரன்ஸ் இதே இந்த மனைவியோட என் மனைவியோட லீகல் வாய்ப்பு அல்லா சுஹான் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை சீவாக்குவானாக இன்ஷா அல்லா அடுத்த கிழமை என்னுடைய தொடர் போகும் இந்த விஷயங்களை பற்றி செய்யும் சுஹான்